श्रीशैलेशदया पात्रम् दीपक्यादिगुणान्नमितेन्द्रप्रवणम् वन्दे रम्यजामाधरम् मुनिम् लक्ष्मीनाथारमादयामद्यमामत्पदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् योनित्यमत्युषपदाम् भजेक्मरुक्मद्गुरान् भगवतोत्तनगैतचिन्ता रामान्यस्य रणम् प्रत्येनादादिगायमदेस्तनया भोजे सर्वम् विनयमनेमेन मिलन्मयाना कुलपदे गुणाभिरामः நெஞ்சமே வந்து பாண்டியன் வந்தான் நீண்டு எங்கமடைத்து வேண்டிய பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி நூறாயிரம் பல்லாண்டு தண்டாள் மணிவண்ணா பல்லாண்டு மங்கையம் பணிவார் சோழி வளர்த்தலையும் சுடராழியம் வல்லாண்டு பணிவார் புக்கு முழங்கப்பாஞ்சலியம் வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு படகோரி ஓராயிரம் வல்லாண்டு கண்டோள் மணிவண்ணா உன் சேவருடைய ஆயிரம் பல்லாண்டு பணிவாய் வளமார் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு பல்லாண்டு புழால் பட்டு கொள்கை பாடாளாக பல்லாண்டு பொன்னம் பந்தியங்கள் குடுமணப்படையீர்கள் வரம்பொழில் வந்தொல்லை கூறினால் இந்த குலத்தை தொடங்கி അങ്ങ് വഴിപടിയാറ്റുകയും തുടരാണി തികഴ്ചക്കരത്തേൻ ഉത്തരൻ പല്ലാണ്ട് தானி சேவகம கையடைத்து புரடு காதிக்கு குண்டலமே நல்லதோ சாந்தமன் பையுடனாகப் பகைக்கொடியாருக்கு பல்லாண்டு கூறுவர் உடைத்து கலைந்தனின் பீதகமாடி உடைத்து குலத்துருண்டு துணுத்துருவாய் மலர் சூடி பெருமா உங்களை கொடியோமின் அழுத்தப்பட்ட நாடு அடியாங்களை குடில் விடுவத்தின் திருமதுரையில் சில குடித்து ஐந்தலைய வைநாக தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு செல்வனை போல திருமாலே நாடு உனக்கு புலவடிய நமோ நாராயணாவின் நாமம் பல்வகையாலும் பல்லாண்டு பல்லாண்டு பவித்திரனை பரமேத்தியே சாங்கமென்னும் வில்லான் தான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு ஜெய்தான் விரும்பியதான் நமோ நாராயணாயவென்னே பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தோர் விட்டு ஜெய்தான் விரும்பியதான் நமோ நாராயணாயவென்னே பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்த துமர் பல்லாண்டு பத்தாமிரதமுத்து நான் மோதனம் தர்பாத்ரம் ஜீரோபவாங்மயம் சரஸ்வதாபோம் நிறுத்தமாம் யம் நமாம் யம் திராவிடவேதாரம் திருபுலிநாடன் நந்தன் குரோரண்ட மறைகளந்தாரி செய்தாரே புழுதியாரம் வாயாளம் குருவோம் எல்லாரும் நந்தசபோபம் பாயாமையாமே வணங்கி திராமானுமணி அன்பாய்ந்து வளர்ப்பாதம் வணங்கி ஞானாந்தபுரம் உண்டபெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தனர் விடர கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்தியாதுமில்லை மக்களுத்தார் சுத்தத்தமர் விரரும் பட்டதல்லால் காதல் மத்தியாதுமில்லை துணையும் சார்வார் சுத்தத்தமர் பிறரும் அனைவந்த வாக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுபரிப்பார் நாளே ஏழ் பரமமைதா எங்கார் முயிலை புடையன்னுய்ய போகலார் இல்ல கண்டே பொருள்கள் கண்டாய் சொல்ல காணே போத்து என்ன தொழுவர் இருள்கள் துன்ப துன்ப காணில் வடமுதுரை பிறந்தார்க்கு அவருக்கு என்னென்ன வைக்கப்பட்டார் இரணம் கொண்டதற்பதாவர் இன்னையிட்டால் சதுரம் என்று மொழியார் மதுரபோகந்துவரே வைகிமத்தன் நிருபர்கள் செய்க அசுரர் மங்கா வடமதுரை பிறந்தார் எதிர்களாலாய் உயரல்லார் உள்ளது நினையாதே பெண்ணை கலந்தொழிந்தார் மனமுதலை பிறந்தவன் மண்புகழே சொல்லி ஒய்ய போகிறார் மத்தோன் நெல்ல உறங்க சொன்னார் மாநிலத்தை உயர்க்க சித்தவேண்டா கண்டீர் கலந்தார் பக்கத்தாயர் மனமுதலை பிறந்தான் புத்தமிழ் குணமிழந்த தாது செய்வான் போது செய்து கடமுறை வாழ்க்கையும் குடிக்கொள் மாடா படமுதுரை பிறந்தார் தாது சேர்ந்தோல் கண்ணனல்லால் இல்லகண்டே கண்ணனல்லால் இல்லகண்டே சரணவினர்க்கு வந்து மண்ணின் பாரண்ணே பிறக்க வடமதுரை பிறந்தான் உடமையுண்டு அவனை சேர்த்துவினோ என்ன வேண்டாலும் அவனை துணிந்து கண்ணனை ஓதவல்லபிராக்கள் நம்மையாருடையார்களே என்னறிவே துணிந்து அதுவேர்ந்தோள் கண்ணனை உருகோச்சடகாவன் சொன்ன தமிழ்கள் இவையாயிரத்து பத்தும் ஓதவல்லபிராக்கள் நம்மையாருடையார்கள் பண்டையாளாலே நின்றுவருளு பங்கையத்தாய் திருவருளங்கொன்று இங்கோயில் வேத்துப்பல் வடிகால் குடிபடி வழிவந்தாற் செய்யரோ கருணை ஜோதிவாய் திறந்து பொந்தாமரை கண்களால் நோக்காய் பெண்டிரை பொருளால் தன்பனை சூழ்ந்தா திருப்புளைங்குடி கிடந்தாராலே நின்று வருளு பங்கையத்தாய் திருவருளங்கொண்டு எங்கோயில் சேர்த்து பல்வடியார் குடிகுடிமணி கருணை ஜோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் தென்னிறை பொருளால் தன்புரை சூழ்ந்தார் திருப்புளின் செய்து நின் வடிமை குத்தேவை செய்து உன் பொன்னடி கடவாதே வழிவருகின்ற பாதமங்கய மேதலை கனியாய் குளிர் வயல் கிடந்தாய் திருப்புலிங்குடி கிடம்பனாய் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்து உன் திருவுடம்பதைய தொடர்ந்து குத்தேவள் குடிந்து மரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெரிந்த வந்திருந்த அங்கொழியாது என்னையாழ்வாரணக்கருளிகசீருளமோன்னுடன் நாங்கள் கூத்தாடி நின்றார்ப்பா பழங்கிடீர் பவளம் போல் கனிவாய் சிவப்பா நீ காணவாசிவப்பனை காண வந்து நின் செய்து நின் திருக்கண்டாமல் அருளால் தந்துரை கொருணல் தந்திரப்புரை குடி கிடந்தாய் பலமாக நேற்று நிழற்கட தடத்து மாலி மாலி அங்கவர் வடக்கரன் கதிர்முடியானே கனிவயல் திருப்புளிங்குடியாய் இமயவர் தமக்கு மாங்கணையாய் செம்மடல் மலரும் தாமரை பலன தன் திருப்புளிங்குடி கிடந்தாண்டு நான் இணையடி தங்களன் பாரத் தமதுகள் வளர்த்தால் வளர்த்து திறந்து போதிப்பார் திருப்புலிங்குடியாய் திருவை கொண்ட துள்ளாய் தேவா எங்கள் மாயால திதறல் ஒரு நாள் இருந்திடாய் வீத்திடங்கொண்டு எங்கள் மாயாளத்து இதனுடமிருந்திடாய் அடியாம் போத்தியாவாதே கண்ணினை குளிர புதுமலராகத்தை பருக சிதம்பரத்தில புலிங்குடியாய் கூத்தமாசுரர் குலமுதல் அறிந்தா புலிவினை படைகள் புலிவினை படைகள் வல்லையாய் அமரர் கிடகட அசுரக் கிடர்சை கடிமை என்னுடைய முதே கடிமையல் திருப்புலிங்குடியாய் இல்லாமலர் மகள் தன்னுடமகள் பிடிக்கும் மெல்லடியை குடுமின ஏனம் பிடிக்க நீ ஒரு நாள் ஊதல் வருதல் செய்ய வருதல் செய்தடா என்ன கடைந்தவன் தன்னை மேவியன் கவர்ந்த வியன் வழிநாடன் உலகம் போன் நடந்தான் என்ன குறைகடல் கடைந்தவன் தன்னை மேவி நன்கு வந்த முறை பொருணல் பழியினாடன் தொடர்கள் பாடலாயிரத்துள்ளார் பத்தம் வல்லார்கள் ஓவதிரண்டு உலகம் போல் நடந்தான் அடின பேராயிரம் கொண்டதார் நாராயணன் தங்கள் ஓராயிரமாய் பேராயிரங்கொண்டதோர் மேலுடைய காலன் மேலீடன் நாராயணன் தங்கள் விழா படைத்திடந்த அவனே உண்டு விழுந்தான் அளந்தாரே அவனும் அவனும் அவனும் அவனே பத்தெல்லாமும் அறிந்த அறிந்தனமேத அரும்பொருள் நாள்கள் அறிந்தனகொள்க அரும்பொருளாக அறிய அறிந்தனர் அறிந்தேனங்கள் போக கண்ணு தெரிந்தவர் குலாங்கள் கண்ணன் தரந்தேவனை சோழல் கண்டாய் மனமே உன்னை வல்வனையே நிறைந்து மனமே சொல்லிலே இது போலே கண்டாயங்கள் மலர் மங்கள் நரசிங்கவதாயே ஓராகம் வல்லீரால் பிளந்தார் கொண்டார் உலகம் காண்பதற்கு என் மனவேக வெள்ளம் நீயே போக இருவிடயங்கெடுத்து புண்ணியாக்க முகாமை உய்ய கொள்வாரம் சென்றவர்கள் கைதொழுவார் போக துள்ளது சென்னதேவர்கள் கைதொழுவார்கள் நீர் சுடர் ரூபம் கொண்டு பாம்பனை பள்ளியாய் உணவுந்தியான் உண்ணாகத்தான் தொழுவார அமரர்கள் நாதவன் புகழ்கோ உணசீரமையிலா நடிமேல் அணிகாரணில் குருகூற்றடகாயிரத்தோல் இவபத்தின் பாலர் வைகுந்த நேருதல் பாலமெல்லையிலா நடிமேல் அணிகாரணில் குருகூற்றடகாயிரத்தோல் இவபத்தின் பாலர் வைகுந்த வேறுதல் பாலியர் கண்ணே கமலவளர் மேல் செய்யாள் திருமார்பினிழே திருமாலே சுடராழி சுரிதங்கமேந்தம் கையா உன்னை காண கருதுவன் கையார் கரங்கண்ணே கமலமலர் மேல் செய்யாள் திருமார்பினிழே திருமாலே சுடராழி சுரிதங்கமேந்தம் கையா உன்னை காண கண்ணே உன்னை காண என் கொண்ட கண்ணம் காண்பறியாயை நன்னால் ஒழிக நின்று நாளை பழையினாயே நான் கூட வாழால் குலைக்கின்றது போல என்னுள்ள குலைய கண்ண குண்டமெடுத்து ஆடிலை பார்த்தாய் பிழைக்கின்றது பெருவன்னு உனக்காட்பட்டு நீங்கள் செய்யும் பாடவர் தானவர் கெண்ணும் அறிவதறியா அறிவாயமானே அமரபிரானே பெரியானே பிரமணமன் படைத்தானே பள்ளி கொள்கின்றார் கரியான் கடல் காண கருதும் என்னங்க திருத்தாக விரித்தினே தேவர்களெல்லாம் விளங்கும் உயர தொருத்தா உன்னை உள்ளும் என்னுள்ள உன்னை உள்ளும் என்னுள்ளத்து அகம்பாடகந்தானவந்தே இடங்கொண்ட அமலானவன் இருகூரா அருள்வாய் நரசிங்கமனாய உருவாய அருள்வயங்கெல்லாம் உருவாய் நின்றார் அவனெல்லா பொருள்வாகியாரியை தேவர்கெல்லாம் கண்டுகொண்டு கண்டுகொண்டு எங்கள் கழித்து சொன்னேன் பெருமான் என்ன எனக்காரருடைய நிறபுரையிரை புள்ளியன்கொடியானை உலகமளந்தவடியானை அடைந்தடிய உய்ந்தவாராமதையானை அடர்த்தவன் தன்னை சேரார்வையல் தென்குருகோ தொடரோ சொன்னார் ஓராயிரத்து பத்தும் ஏழேதரம் வானார்தமின் அடர்த்தவன் தன்னை சேரார் வயல் தென்குருத்தும் வானவர்தமின் நீருங்கொண்டு இங்கத்தனை என்னையின் நலமிடத்தேன் மின் உயிர் பேடைகளை நீர்வள கோயிலில் என்னுயிர் கோவை கொடு பார்க்கும் இத்தனை நீரங்கோவை கொண்டு இங்கத்தனை என்னையர் நவமிடத்தேன் உயிர் பேடையாளர் கண்ணபிரானை நீர் வர கோவிலேன் என்னுயர் கோவி கொடுப்பார்க்கும் வேண்டுமதன்னந்த அன்னில் வேடையாள் எத்தனை நீர் அண்ணன் தேவன கரைந்தேங்குதே கோவிந்தன் நல்ல ஒரு வர்க்கம் அத்தனையாமினி என்னுயிர் அவன் கை அவன் கையதே அன்னில் வேடையாள் இளம் சொல்லே உடைந்தாடிலே புடைசூடவன் செய்தில்லா உயிரின் கொண்டோ இளம் சொல்லி நிற்கும் நம்மேங்கு கூக்குரல் கூக்குரல் கேட்ட நம் கண்ணன் மாயன் வெளிப்படான் மேற்கிறல் கொள்ளேன் மே நீரும் தேவலங்கோலியாடும் மனமும் கரமும் நமக்காங்க ஆ கயமாவியம் அந்தரங்கின்ன யானுடை போதையால் இந்துரத்தேதுபடையில்லை உடனே காட்டி இவ்வேழ்வகம் கொண்ட நம் திருமார்வன் நம்மாவியுள்ள நன்கள் நான் வளர்த்த சிறியிலே பெய்தலே இங்குரல் நேமிடத்தே என் நாடீர்த்தாகுத்தேவாயுக்கம் வாயன் கண்ணங்கை காயன் நின் பசுஞ்சாவடியத்தன் நீங்கிய கோல தாமரை கஞ்சவாய் பாட்டமிழன் பெருமாணிக்க கண்ணன்மாயன் உம்மையான் இறந்தேற்கு நீர் உயிர் மைந்தாள் கண்ணன் நாமமே குளறி கொண்டு பாலடி சிலம் சொல் பயிற்சிய ஒடுகு மறந்தாளுக்கு நும்மின் குரல் தொடர்ந்தாமரை மறந்தாளுக்கும் கண்பெருங்கண்ணன் നമ്മാവിയുണ്ട് നമ്മോടുണ്ടിനാൻ കുളാങ്കൾ பயன் பையவே உயக்கத்தது தளதல்ல இன்பம் தலை பெய்து பல்லோலிக்கு தன்புழைத்த துள்ளிவை ஒன்பதோடும் தலைத்த பல்லூரிக்கு கண்புவரேத்த தனக்கொருள் செய்தமாகோபன் சொல்லாயிரா துள்ளிவை ஒன்பதோடும் நோக்கம் மூவுலகம் ஒரு உலகமான உயிரின் பரமண்ணே திருவான் வேற்று இன்று ஏந்தொண்டனே திருக்காட்கரை உயிரின் பரவண்ணே பெருமாள் வேட்டைய என்று ஏன் தொண்டரை நின்றிருந்து விடகள் நேர்வாடின வேமனதாரியர்கள் போன்றோர் என்னப்பா இணைகிறேனாருளக்கு ஆச்சரியம் நீர் வந்தித்த புகழ்ந்த என்னையே மகிழ்ந்து என் உயிரா என் உயிர் என்னப்பன் கார்புகில் வண்ணந்தல் கல்வமையிலேன் பெண்ணல் அவத்தொள் நிற்கின்றார் அவத்தொள் நிற்கின்றார் ஜோலை தென்காற்கரை பால என்னள் புகழ்ந்து வேற்றனூர நினைந்து கரைந்து கொள்வானுத்து என் உயிருண்ட மாயனால் போற்றுறப்பட்டது என் ஆறுயிர் கோருண்டான் என்று வந்து எனது தான் உண்டான் நாலு நாள் வந்து என்ன பத்தவன் தான் எண்ணப்பற்கு ஆளன்னே பட்டது என் ஆறுயிர் ஆறுயிர் பட்டது எனது ஏற்பட்டது தேனிவேல் தாமரை கண் கணிவாயல் கண்டாட்கரை கோயில்கள் செங்காரமரனாக திருமூலிக்கலை துறையார் பூந்துழாய் முடி മുടക്കൂത്തർക്കെന്തൂതായി ോടുമർവരോടെമ്പിരിയാതെ നീരുന്നും ദേവടുമായി അമർകാലിൽ പുരുകിണങ്ങൾ അണിമൂടിക്കളെ തുറയാലും പഴിപ്പുണ്ടോ ഇങ്ങൽ നമ്മഴിപ്പുണ്ടോ തമറോടൊക്കെ തക്കിളമേ കേളികളമേ കേളീകൾ തടം പുനൽവായിരുന്നേര് കുത്തിനങ്ങൾ കുറിയിണങ്ങൾ കുളിർമൂളിക്കളെ തുറയാളം கண்கைகால் செங்கனிவாய் அக்கமலத்திலோலம் திருவேலி விடுதாய் திருமூலி அவர் கருளே என்னக்கால் உம்மை தன் ஒளியாத்தி திருமூலி களத்துறையும் நாடா തുറയും துணிவார்கள் குழலார்க்கு பெண்கள் துமணிவாய் வண்டினங்கள் பொடிமொழி கலைத்தம்மாகத்தே கொண்டு அறிவினையேன் தோல் துறந்த பரப்புகள் களத்துறையும் கண்டு ஒரு நாளோ ต எனக்கொண்டு பணியே எனக்கொண்டு பணியீர்கள் இரும்புதல்வாயிரதேர்ந்து மனக்கின்பம் பரமேவ வண்டினங்கால் தும்பிகால் தின்பதில் புடைசூழ் திருமூழி களத்துறையோ புடக்கொள் காயாமேனி திருமூழி களத்தார்க்கு பயந்து என்ன கண்ணீர் ததும்பா தாம் நம்மை கொண்டாழ்ந்தார் தடம்புரல் வாயில தேர்ந்து மிகவும் தம்படமேவ மின்னடைய வண்ணங்கள் திருமூலை கலாத்துறைய ஒன்றுடரை ஒளிவில்லாடி வளலை இருமொழியாளர் வாய்ந்துரைத்தா அழிவில்லா ஆயிரத்தி பத்தும் ஒளிவில் அணி திருமொழி களத்துறைய ஒன்றுரை ஒளிவில்லாணி மலரை இருமொழியாளோபன்வாய் துரைத்தா அழிவில்லா ஆயிரத்தை ஆகத்தவனை நிலைத்த சிந்தையினார் மனதோரகள் சோல் திருநாவாய் திருத்தம் வரை தமிழ் கேள்வன் வடிவேல் தொடங்க படப்பின் மனாரை சோழர்கள் சோல் திருநாவாய் அடியேர் அழகப் பெருநாள் அப்பரனால் என்னாப்பாவது கபையில் மனமென்னே கண்ணீர்கள் திருநாரணம் அவையில் புகழாவது ஓர் எனக்குள்ளன நாளும் மீளாவடிமை பணி செய்ய புகுந்த மலர் மங்கைக்கு மண்மணம் தைக்க கண்ணாட உலகத்துய தேவர்கள் கண்ணே உனக்காய் ஒளிந்தேன் சோலைகள் கொண்டாள் திருநாவாய் கொண்ட உரையின்னா என் கோவலர் கோவலாய மாவலியிடம் கொண்டாய் தேவாசுரம் செத்தவனே திருமாலே உரையின்னா நம்பி ஆவாவழியான் இவன் அருளாய் அருள் செய்து உன் பொன்னடி கீழ் அமைப்பாய் உன்னை எண்ணஞ்சா திருத்தும் திருநாவ ஆயின் தேவர் முனிவர் கண்ண காண்டற்கரியன் மூவர் முதல்வன் ஒரு மூலகாய் திருநாவாய் யாவர் அணுக பெறுவார் அணுக ஒரு நாள் என்ன போது சிந்தகலங்கு திருமாலை நடைப்ப சோழகள் சோழ் திருநாவாய் கொண்டே உரைகின்றார் ஆயிரத்தி பத்தும் வல்லார் மண்ணாண்டு மணங்கமழ்வர் மல்லிகை மாற நல்லாவாயுள்ளானே தினமதில் தமிழ் ஆயிரத்தி பத்தும் வல்லார் மண்ணாண்டு வணங்கமழ்வர் மல்வேடு மலரண்ண நீருமாட பண்புரஞ்சீசுதமருமாட செல்கையர் மாலையம் மயக்குமாட செக்கண்ணன் மேகங்கள் சிதைக்குமாட அமரை கண்ணனம்மான் குருந்தி சிறுவர் மாள செல்களின் மாலையம் செக்கங்கள் மேகங்கள் சிதைக்கு அமரை கண்ணன் ஆயகடேல் அரியேறியம்மாயோன் புளிய புலகலங்கோலும் கொண்டு புகலிடம் அருகிலந்தமைய புகலிடம் அருகிலந்தமையமாக புலம்பல் மனிதன் நடாம்பலால பகலில் சாந்தமால அஞ்சலம் நல்ல என் எங்கு மழைக்கின்ற ஆயன் மாயோன் கூத்தம் வாரான் இனமுடன் உடங்க திருவேங்கடவிலே தாகம் தோய்ந்து பிறந்தம்மை இத்தவை கண்ணன் கைலாசிங்கம் மாயன் வாரான் தாமரை கண்ணம் செவ்வாயும் நீல பணியிலும் குழல்களும் நான்கு தோளும் பாவியேன் மனத்தேன் பாவியேன் மனத்தேன் இந்நீர் மாற பாடுதன் பாடுதல் பாடுயாட நேபுரம் பதியும் அம்பதியுமாட பெம்மன பள்ளி அம்பள்ளியாட உள்ளுரை தெய்வ வண்டு துதைந்தோ எம்பெண்மயம் பூவிதாளோ அவையின் பரமல்ல வகைகளாலோ யாவுடைய நெஞ்சமும் துணை யாவுடைய நெஞ்சமும் துணை என்னாலோ ஆபுமாலையும் ஆகினாலோ யாவடையா எந்த மனங்கல்லாரோ அவனுடைய தீங்குலநீரும் துணையந்தோழி மாறும் எம்மேல் முன் அவனுக்கு மாய்வராளோ யாவடைய அருயர் காக்குமாறன் அவனருள் பெருமளமாவில் இல்லாது நிறுவனங்கள் சேரத்திருவாகம் எம்மாவீரம் எவனை புகமிடம் எவன் செய்கிறேனோ ஆருக்கன் சொல்லுக ஆருக்கன் சொல்லுகிறார் ஆருவனை கூறன் வாரே ஆரோக்கமேனன் கண்ணன் கல்வன் பொருத்தமாடகன் மல்லிகை பூ புதுமண புகழ்ந்து கொண்டு புதுமண புகழ்ந்து கொண்டியமாற அது மணந்த கண்ணனன் கண்ணன் கல்வன் கண்ணனை குடியிருந்த கோவை பண்பசஞ்சாந்தர்கள் பஞ்சமம் வைத்து அது மணந்தென்னருள் ஆட்சியற்கே புதுமத்தேங்குழற்கே உயர்த்தேங்குழற்கே உயர் நான் அல்வலின் தஞ்சை கோல பூமொழி கொண்டு பேசி பூமொழி கொண்டு பேதனஞ்சரோரம் பாடும் பாட்டை யாதவன் அருகில் அம்மா அம்மா மாயம் வந்தது மாயன் மாயம் வந்தது மாயன் வார மாமணி புலம்ப வல்லேர் அடைந்த கோடனன் நாகர் புலருமாறோ கொடிய குளரும் குளருமாவோ முல்லை கருமுகைகள் மல்லிகை அலம்பி வந்தாலும் ஆளோ வேளையம் விசம்பில் வெண்டலரும் ஆளோ என் சொல்லி உரிவனின் கவனம் அணியிலையாசியன் மாலை பூசை அவனை விட்டு வெல்வதற்கே இறங்கி அணிவருகோ மாலை பூசை அவனை வளர்க்கே இறங்கி காலமாலை கமலமலரிட்டிலே மோதும் மயில் சோழ் திருக்கண்ணபுரத்து ஆலின் மேலால் உணர்ந்தான் எல்லாரும் மலரிட்டு நீர் இறஞ்சுவேன் எழுதேரம் மயில் சோழ் கிடங்கின் மொழி மயில் திருக்கண்ணபுரம் சொல்லும் நீரேகமாய் விண்டுவாடாமலிட்டு நீரிழந்து விளையாடும் பொழில் சோழ் திருக்கண்ணபுர தண்டவாணன் அமரர் மணவானால் வைகுந்தன் கொடுக்கும் சோழ் திருக்கண்ணபுரத்தனியாரன் தனதன்பர் கண்பாக தனதாரடைந்தார்க்கெல்லாம் செம்பனாகத்து அவனுடன் இந்த மதில் சோழ் திருக்கண்ணபுரத்தன்பன் நாளந்தனமையற்கு மெய்யனாக விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாக புறவே தொழுவார்க்கெல்லாம் திருக்கண்ணபுரத்தையன் அவர் கணைப்பார்கணியனாக தனதார்க்கெல்லாம் பிணியந்தாரா பிறவிகளுத்தார் திருக்கண்ணபுரம் பணிமேன் நாளும் பரமேட்டிடன் பணியே தனியமே பாடியாடி வினரத்தர வேண்டுவே அரணேடு குருகோச்சடகாரணமிழ் ஆயிரத்துளிப்பத்து பாடியாடி பணிவினவள மல்லாண்டு மல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு நின்றோள் மணிவண்ணா சேவலி செவ்வியரு காப்பு அடியோ மோடம் நின்னோடும் பிரிவெண்ணி ஆயிரம் மல்லாண்டு மணிவாயின் பலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் வளத்துறையும் சுடராழியும் முழங்கும் रामानुधारिव्याज्ञामर्धरामभिवर्धरा रामानुधारिव्याज्ञा प्रतिभाजुलमज्वलाभिने भूयात् सायिलोकैरैषणे श्रीमन् श्रीरङ्गश्रियमनुमत्रवामनुदिनं संवर्धय श्रीमन् श्रीरङ्गश्रियमनुमत्रवामनुदिनं संवर्धय नमः श्रीशैलासाय कुन्दे नगरजन्मने प्रसादप्रपरमप्राप्य कैङ्कर्यसारिणे श्रीशैलहृदयापात्रम् ദേവം ദൈവത്യാദി ഗുണാർണവം യതീന്ദ്ര പ്രവണം വന്ദേ രമ്യജാമാതരം മുഴയും വാഴിവായ് മുഴപ്പില്ലൈ മാതകവാൽ വാഴും வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாளவா முனியே இன்னும்